திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் அருளி செய்த அற்புத திருவந்தாதி திருச்சிற்றம்பலம் பிருந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்த நின் சேவடியே சேர்ந்தேன் நிறந்திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர் இடர் களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனோ சுடர் புருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பராதென்னஞ்சவர்க்கு அவர்க்கே எழு பிறப்பும் ஆளானோமென்றும் அவர்க்கே நாம் அன்பாவதல்லால் பவர் சடை மேற்பாகா போல் சூடும் அவர்க்கல்லால் மற்றொருவர்க்காக போம் எங்கும் ஆளானோ மல்லல் அரிய முறையிட்டால் கேளாததென் கொலோ கேளாமை நீளாகம் செம்மையானாகி திருமிடர மற்றொன்றாம் எம்மையாட்கொண்ட இறை இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே ஈண்டிரக்கம் செய்வான் இறைவனே எந்த என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவான் வானத் தானென்பாரும் என் கமர்ற்றும்பர்கோன் தானத்தானென்பாரும் தாமென்க ஞானத்தான் முன் அஞ்சத்தாலிருண்ட மொய்யொளி சேர்கண்டத்தானின் நெஞ்சத்தானென்பன் யானே தவமுடையேன் என் நெஞ்சே நெஞ்சம் யானே பிறப்பருப்பானின் யானே யானேயக்கை மாவுரி போர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானு காளாயினேன் ஆயினே நாழ்வானுக்கு அன்றே பெறற்கரியனாயினேன் அகுதன்றே யாமாறு தூய புனர்கங்கையேற்றானோர் பொன்வரையே போல்வான் அனர்கங்கை ஏற்றான் அருள் அருளே உலகெலாம் ஆழ்விப்பதீசன் அருளே பிறப்பருப்பதானால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன் எங்கியான்றும் எப்பொருளுமாவது எனக்கு எனக்கினிய எம்மானை ஈசனை யானென்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன் எனக்கவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் உண்டே எனக்கரியதொன்று ஒன்றே நினைந்திருந்தேன் ஒன்றே துணிந்தொழிந்தேன் ஒன்றே என்னுள்ளத்தின் உள்ளடைத்தேன் ஒன்றே கான் கங்கையான் திங்கள் கதிர்முடியான் பொங்கொழி சேர் அங்கையார் காளாமது அதுவே பிரானாமாராட்கொள்ளுமாறும் அதுவே இனி அறிந்தோமானால் அதுவே பனிக்கணங்கு கண்ணியார் உண்ணுதலின் மேலோர் தனிக்கணங்கு வைத்தார் தகவு தகவுடையார் தாமுளரேல் தாரகலஞ்சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர் மிக வடர ஊர்ந்திடுமானாகம் ஒரு நாள் மலை மகளை சார்ந்திடுமேலே பாவம் தானே தனி நெஞ்சம் தன்னையுயக் கொள்வான் தானே பெருஞ்சேமோ செய்யுமால் தானையோர் பூணாக தற்பொலிந்து பொங்கழல் சேர் நஞ்சுமிழம் நீணாகத்தனை நினைந்து நினைந்திருந்து வானவர்கள் நீள் மலரார்பாதம் புனைந்தும் மடி பொருந்த மாட்டா நினைந்திருந்து மின் செய்வான் செஞ்சடையாய் வேதியனே என்கின்றேர் கென் செய்வான் கொல்லோ இனி இனியோ நாம் உயிர்ந்தோம் இறைவன் அருள் சேர்ந்தோம் இனியோரிடரில்லோம் நெஞ்சே இனியோர் வினை கடலை ஆக்குவிக்கும் மீளா பிறவிகனை கடலை நீந்தினோம் காண் காண் பார்க்கும் காணலாம் தன்மையனே கை தொழுது காண்பார்க்கும் காணலாங் காதலால் காண்பார்க்குச் சோதியா சிந்தையுள்ளே தோன்றுமே தொல்லுலகு காதியாய் நின்ற அரண் அரணென்கோ நான் முகன் என்கோ அரிய பரனென்கோ பண்புணரமாட்டேன் முரணழிய தானவனை பாதத்தனி விரலால் செற்றானை யானவனை எம்மானை இன்று இன்று நமக்கெளிதே மாலுக்கும் நான் முகர்க்கும் அன்றும் மளப்பரியன் ஆனானை என்றுமோர் மூவாமதியானை மூவேழுலகங்களாவானை காணும் அறிவு அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாயறிகின்றான் தானே அறிகின்றமை பொருளும் தானே விரிசுடர் பாராகாயம் அப்பொருளும் தானே அவன் அவனே இரு சுடர்த்தி ஆகாசமாவான் அவனே புவி புனல் காற்றாவான் அவனேயமானனாயட்டமூர்த்தியுமாய் ஞானமயனாகி நின்றானும் வந்து வந்திதனை கொள்வதேயொக்கும் இவ்வாளரவின் சிந்தையது தெரிந்து காண்மினோ வந்தோரிரா நீரிருண்டனைய கண்டத்தீர் எங்கள் பிரானீர்வும் சென்னி பிறை பிறையும் புனலும் அனலறவும் சூடும் இறைவரமக்கிரங்காரேனும் கரைமிடற்ற எந்த யார் காட்பட்டேம் என்றென்றிருக்குமே எந்த யா உள்ளம் இது இதுவன்றே ஈசன் திருபுருவம் ஆமாரிதுவன்றே என்றன கோஷேமம் இதுவன்றே மின்னும் சுடருருவாய் மீண்டாயின் சிந்தனைக்கே இன்னும் சுழல்கின்றதிங்கு இங்கிருந்து சொல்லுவதன் எம்பெருமானெண்ணாதே எங்கும் பலி திரியும் எத்திரமும் பொங்கிரவில் ஈமவனத்தாடுவதும் என்னுக்கென்றாராய்வோம் நாம் அவனை காணலுற்ற ஞான்று ஞான்ற குழற்சடைகள் பொன்வரை போல் மின்னுவன போன்ற கரைமிடற்றான் பொன்மார்பின் ஞான்றெங்கும் மிக்கயலே தோன்ற விளங்கி மிளிருமே அக்கயலே வைத்த அரவு அரவமொன்றாகத்து நீனயந்து பூனேல் பரவி தொழுதிரந்தோம் பன்னாள் முரணழிய ஒன்னாதார் மூவையிலும் ஓரம்பாலைதானே பொன்னாரம் மற்றொன்று பூண் பூணாக ஒன்று புனைந்தொன்று பொங்கதளின் நாணாக மேல் மிளிர நன்கமைத்து கோள்நாகம் பொன்முடிமேர் சூடுவதுமெல்லாம் புரியிலியேற்கென் முடிவதாக இவர் இவரை பொருளுணரமாட்டாதாரெல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர் இவர் தமது பூக்கோலமேனி பொடி பூசி என்பணிந்த பேய்கோலம் கண்டார் பிறர் பிறரறியலாகா பெருமையருந்தாமே பிறரறியும் பேருணர்வும் தாமே பிறருடைய என்பே அணிந்து இரவில் தீயாடும் எம்மானார் வன்பேயும் தாமும் மகிழ்ந்து மகிழ்தி மட நெஞ்சே மானுடரில் நீயும் திகழ்தி பெருஞ்சேமம் சேர்ந்தாய் இகழாதேயாரன்பேயேனும் யாரன்பேயேனும் அணிந்துழல்வார் காட்பட்ட பேரன்பே இன்னும் பெருக்கு பெருகொழிய செஞ்சடை மேற் பிறையின் ஒரு கதிரே போந்தொழுகிற்றோக்கும் தெரியின் முதற்கண்ணான் முப்புறங்கள் அன்றெரித்தான் மூவானுதற்கண்ணான் தன்மார்பின்னூல் நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக நீலமணிமிடற்ற நீர்மையே மேலுவந்த தெக்கோலத்தெவ்வுருவாயத்தவங்கள் செய்வார்க்கும் அக் கோலத்தவ்வுருவே ஆம் ஆமாரறியவே வல்வினைகள் அந்தரத்தே நாமாளென்றேத்தார் நகர் மூன்றும் வேமாறு ஒரு கணையார் செற்றானை உள்ளத்தால் உள்ளி அருகணையாதாரை அடும் அடுங்கண்டாய் வெண்மதியன்றஞ்சி இருள் போந்து இடங்கொண்டிருக்கின்ற தொக்கும் படங்கொள் அணிமிடற்ற பேழ்வாய் அறவசைத்தான் கோலமணிமிடற்றின் உள்ள மரு மறுவுடைய கண்டத்தீர்வாச்சடை மேல் நாகம் திருமென்று தேந்துழலும் ஆ ஆ உருவான் தளரமீதோடுமேல் தானதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி மதியா அடல உணர் மாமதில் மூன்றட்ட மதியார் வளர்ச்சடையினானை மதியாலே என்பாக்கையாளிகளால் ஆளிகளால் ஏத்துவரேலிவ்வுலகில் என்பாக்கையாய் பிறவாரீண்டு ஈண்டொளி சேர்வான தெழுமதியை வாழறவம் தீண்டச் சிறுகியதே போலதே பூண்டதோர் தாரேறு பாம்புடையான் மார்பில் தழைந்திலங்கு கூரேறு காரேன கும்பு கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகந்தன் அம்பளமேனி அது முன்னம் செம்பொன் அணிவரையே போலும் பொடியணிந்தாள் வெள்ளி மணிவரையே போலும் மறித்து மறித்து மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழு தொண்டர் பாதம் குறித்தொருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டுளாதார் கூட்டம் ஒருவு ஒரு பால் உலகளந்த மாலவனாம் மற்றை ஒரு பால் உமையவளாமென்றால் இருபாலும் நின்னுருவமாக நிறந்தெரிய மாட்டோமால் நின்னுருவோ மின்னுருவோ நேர்ந்து நேர்ந்தரவம் கொள்ளச் சிறுக்கிற்றோ நீ அதனை ஈந்தளவே கொண்டி செய்ய வைத்தாயோ பேர்ந்து வளங்குழவித்தாய் வளர மாட்டாதோ என்னோ இளங்குழவித்திங்கள் இது திங்களிது சூடி சில்பலிக்கென்றூர் திரியேல் எங்கள் பெருமானே என்றிறந்து பொங்கொழியவானோர் விளக்காரேல் யாம் விளக்க வல்லமே தானே அறிவான் தனக்கு தனக்கே அடியனாய் தன்னடைந்து வாழும் எனக்கே அருளாவாரென் கொல் மனக்கினிய சீராளன் கங்கை மணவாளன் செம்மேனி பேராளன் வானோர் பிரான் பிரானவனை நோக்கும் பெருநெறியே பேணி பிரானவன் தன் பேரருளே வேண்டி பிரானவனை எங்குற்றானென்பீர்கள் என் போல்வார் சிந்தையினும் இங்குற்றான் காண்பார் கெளிது எளியதிது வன்றே ஏழை காள் யாதும் அழியீரறிவிலீர் ஆகா ஒளி கொள்மிடற்ற எந்த அரா பூண்டுழலும் எம்மானை உள் நினைந்த சிந்தையராய் வாழோ தீரம் திறந்தான் மடநெஞ்சே சென்றடைவதல்லால் பெறத்தானும் மாதியோ பேதாய் நிறத்த இருவடி கண் ஏழை கொருபாகம் ஈந்தான் திருவடிகேரும் திரு திருமார்பில் ஏனச் செழுமறுப்பை பார்க்கும் பெருமான் பிறை கொழுந்தை நோக்கும் ஒரு நாள் இதுமதி என்றொன்றாக இன்றளவும் தேரா அதுமதியொன்றில்ல அரா அராவிவளை தனைய அங்குழவித்திங்கள் விராவு கதிர் விரிய ஓடி விராவுதலால் பொன்னோடு வெள்ளி புரி புரிந்தார் போலாவே தன்னோடே யொப்பான் சடை சடை மேல கொன்றை தரு கனிகள் போந்து புடைமேவி தாழ்ந்தனவே போலும் முடிமேல் வலப்பாலக்கோலமதி வைத்தான் தன் பங்கின் குலப்பாவை நீலக்குழல் குழலார் சிறுபுறத்து கோள்வளையை பாகத்து எழிலாக வைத்தேக வேண்டா கழலார்ப்ப ஈமப்பெருங்காட்டில் பேயோடும் ஆறழல் வாய் நீயாடும் அங்கு அங்கண் தெங்கும் இனிதெழுந்தால் ஒவ்வாதே செங்கண் திருமாலை பங்குடையான் செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை தோன்றுவதோர் ஷீர் சீரார்ந்த கொன்றை மலர் பச்சேணுலவி நீரார்ந்த பேரியாறு நீத்தமாய் நான் பாம்பு கொண்டசைத்த நம் ஈசன் பொன்முடிதான் காண்பார்க்குச் செவ்வேயார்கார் காருருவக் கண்டத்தெங்கண்ணுதலே எங்கொழித்தாய் ஓருருவாய் நின்னோடுழி தருவான் நீருருவ மேகத்தார் செய்தனயமேனியான் நின்னுடைய பாகத்தான் காணாமே பண்டு பண்டமரஞ்சப்படு கடலின் நஞ்சுண்டு கண்டம் கருத்ததுவுமன்றியே உண்டு பணியுருவார் செஞ்சடை மேற்பால் மதியினுள்ளே மணிமருவாய் தோன்றும் வடு வடுவன்றெனக் கருதி நீ மதித்தியாயின் சுடுவெண் பொடி நிறத்தாய் சொல்லாய் படுவன் புலாற்றலையினுள்ளூன் புறம் பேச கேட்டோம் நிலா தலையில் சூடுவாய் நீ நீயுலகம் எல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அறவொழிய செல் கண்டாய் தூய மடவரலார் வந்து பலிகிடாரஞ்சிவிட அறவம் மேலோடமிக்கு மிக்க முழங்கெரியும் வீங்கிய பொங்கிருளம் ஒக்கவுடனிருந்தால் ஒவ்வாதே செக்கர் போலாகத்தான் செஞ்சடையும் ஆங்கவன் தன் பொன்னுருவில் பாகத்தால் பூங்குழலும் பண்பு பண்புணரமாட்டேன் நான் நீயே பணித்து காண் கண்புணரும் நெற்றிக்கரை கண்டா பெண்புணரும் அவ்வுருவோ மாலுருவோ ஆனேற்றாய் நீரணிவதெவ்வுருவோ நின்னுருவமேல் மேலாய மேகங்கள் கூடியோர் பொன்விலங்கல் போலாம் ஒளி புதைத்தாலோ வாதே மாலாய கை களிற்று காரூரிவை போர்த்த போது அம்மான் திருமேனி அன்று அன்றும் திருவுருவங்காணாதே ஆட்பட்டேன் இன்றும் திருவுருவம் காண்கிலேன் என்றும் தான் எவ்வுருவோன் உம்பிரான் என்பார்கட்கென்னுரைக்கேன் எவ்வுருவோ நின்னுருவம் ஏதொக்கும் ஏதொவ்வாதேதாகும் ஏதாகா தேதொக்கும் என்பதனை யாரறிவார் பூதப்பால் வில்வேடனாகி விஷயனோடேற்ற நாள் வல்வேடனான வடிவு வடிவுடைய செங்கதிற்கு மாறாய் பகலே துளவி நின்றெறிக்கோ கொல்லோ கடியுலவோ சொன்முடி ஒன்றில்லாத ஜோதியாய் சொல்லாயால் நின்முடிமேல் திங்கள் நீலாம் நிலாயிலங்கு வெண்மதியை நேடிக் கொள்வான் போல் உலாவி உழி தருமோ கொல்லோ நிலாயிருந்த செக்கரவானமே ஒக்கும் திருமுடிக்கே புக்கரவம் காலையே போன்று காலையே போன்றிலங்கும் மேனி கடும் பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீர மாலையின் தாங்குருவே போதலும் சடை கற்றை மற்றவர்க்கு வீங்கிருளே போலும் மிடரு மிடற்றில் விடமுடையீர் உம்மிடற்றை நக்கி இடற்றில் விடங்கொண்டவாரோமிடற்றகத்து மைத்தாமிருள் போலும் வண்ணம் கரிதாலோ பைத்தாடும் நும்மார்பில் பாம்பு பாம்பும் மதியும் மடமானும் பாய்புலியும் தாம் பயின்று தாழருவி தூங்குதலால் ஆம்பொன் உருவடிவில் ஓங்கொழி சேர் கண்ணுதலான் கோலத்திருவடியின் மேய சிலம்பு சிலம்படியாள் ஊடலை தான் தவிர்ப்பான் வேண்டி சிலம்படி மேல் செவ்வரத்தஞ்சேர்த்தி நலம் பெற்றெதிராய செக்கரினும் இக்கோலம் செய்தான் முதிராமதியான் மூடி முடிமேற் கொடுமதியான் முக்கணான் நல்ல அடிமேர் கொடுமதியோங் கூற்றை படிமேல் குனியவலமாம் அடிமை கொண்டாட பெற்றோம் இனி அவலம் உண்டோ எமக்கு எமக்கிதுவோ பேராசை என்றும் தவிராது எமக்குறுநாள் காட்டிதுயோ எந்தாய் அமைக்கவே போந்தெறி பாய்ந்தன்ன புரிஷடையாய் பொங்கிரவில் ஏந்தெறி பாய்ந்தாடும் இடம் இடப்பாலவானத்தெழுமதியே நீயோர் மடப்பாவை தன்னருகே வைத்தால் இடப்பாகம் கொண்டாள் மலைப்பாவை கூறொன்றும் கண்டிலங்கான் கண்டாயே முக்கண்ணாய் கண் கண்டெந்தை என்றிறைஞ்சி கைப்பணியான் செய்யனேல் அண்டம் பெரினும் அதுவேண்டேன் துண்டஞ்சேர் விண்ணாளும் திங்களாய் முக்குலகம் ஏழினுக்கும் கண்ணாளாயிதன் கருத்து கருத்தினால் நீ கருதிற்றெல்லாம் உடனே திருத்தலாம் சிக்கன நான் சொன்னேன் பருத்தரங்க வெள்ள நீரேற்றான் அடிக்கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் ஓது போத நெடுங்கடல்கள் எத்தனையும் உய்தட்ட ஏது நிறைந்தில்லை என்பரால் பேதையர்கள் எண்ணாதிடும் பலியால் என்னோ நிறைந்தவா கண்ணார் கபால கலம் கலங்கு புனல் கங்கை ஊடாலலாலும் இலங்கு மதியங்களாலும் நலங்கொள் பரிசுடையான் முடிவேல் பாம்பியங்களாலும் விரிசடையாங்காணில் விசும்பு விசும்பில் விதியுடைய விண்ணோர் பணிந்து பசும் பொன்மணி மகுடம் தேய்ப்ப முசிந்தெங்கும் எந்தாய் தழும்பேரியேன் பாவம் பொல்லாவாம் அந்தாமரை போல் அடி அடி பேரிற் பாதாளம் பேரும் அடிகள் முடி பேரின் மாமுகடு பேரும் கடகம் அறிந்தாடு கை பேரின் வான் திசைகள் பேரும் அறிந்தாடும் ஆற்றாதரங்கு அரங்கமாய் பேய்காட்டில் ஆடுவான் வாழா இறங்குமோ எவ்வுயிர்க்கும் ஏழாய் இறங்குமேல் என்னாக வையான் தான் எவ்வுலகம் ஏந்தளியான் பன்னாள் இறந்தார் பணிந்து பணிந்தும் படர்ச்சடையான் பாதங்கள் போதால் அணிந்தும் அணிந்தவரை ஏத்த துணிந்தென்றும் எந்த யார் காட்சிய பெற்ற இது கொலோ சிந்தையார்க்குள்ள செருக்கு செருக்கினால் வெற்பெடுத்த எத்தனையோ தின் தோல் அரக்கனையும் முன்னின்றடர்த்த திருத்தக்க மாலையனும் காணாதரற்றி மகிழ்ந்தேத்த காலனையும் வென்றுதைத்த கால் காலனையும் வென்றோம் கடுநரகம் கை கழன்றோம் மேலை இருவினையும் வேறறுத்தோம் கோல அரணாரவிந்தழிய வெந்தியம்பெய்தான் சரணாரவிந்தங்கள் சார்ந்து சார்ந்தார்க்கு பொற்கொழுந்தே ஒத்திலங்கி சாராது பேர்ந்தார்க்கு தீக்கொடியின் பெற்றியதாம் தேர்ந்துணரில் தாழ்சுடரோன் செங்கதிரும் சாயோ தழல் வண்ணன் வீசடையே என்றுரைக்கும் மின் மின் போலும் செஞ்சடையான் மாலோடும் ஈண்டிசைந்தால் என் போலும் காண்பார்கட்கென்றிரேல் தன் போலும் பொற்குன்றும் நீலமணி குன்றும் தாமுடனே நிற்கின்ற போலும் நெடிது நெடிதாய பொங்கெரியும் தன்மதியும் நேரே கடிதாங்கடுஞ்சுடரும் போலும் கொடிதாக விண்டார்கள் மும்மதிலம் வெந்தீயினில் அழிய கண்டாலும் முக்கணான் கண் கண்ணாரக் கண்டும் என் கையாரக் கூப்பியும் எண்ணார எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எரியாடி என்றென்றும் இன்புருவன் கொல்லோ பெரியானை காணப்பெறின் பெரினும் பிரிதியாதும் வேண்டேம் நமக்கீதுரினும் உராதொழியுமேனும் சிறிதுணர்த்தி மற்றொரு கண்ணெற்றி மேல் வைத்தான் தன் பேயாய நற்கணத்திலொன்றாயனாம் நாமாலை சூடியும் நம் ஈசன் பொன்னடிக்கே பூமாலை கொண்டு புனைந்தன்பாய் நாமோர் அறிவினையே பற்றினாலென்றே தடுமே இருவினையே என்னும் இருள் இருளின் உருவென்கோ மாமேகம் என்கோம் மருளின் மணி நீலம் என்கோ அருளெமக்கு நன்றுடையாய் செஞ்சடை மேல் நக்கிலங்க வெண்மதியம் ஒன்றுடையாய் கண்ட தொழி ஒளிவிலிவன் மதனை ஒன்பொடியா நோக்கி தெளிவுள்ள சிந்தையினிற் சேர்வாய் ஒளி நெஞ்சம் உண்டவாயக் திருப்ப உன்னுடைய கண்டமிருள் கொண்டவாரேன் இதனை கூறு கூறமக்கீதெந்தாய் குளிர்ச்சடையை மீதழித்திட்டு ஏரமிகப் பெருகின் என் செய்தி சீரிவிழி தூறும் வாழறவும் வெண்மதியும் ஈர்த்து தெழித்தோடும் கங்கை திரை திரை மறுவு செஞ்சடையான் சேவடிக்கே ஆளாய் உரைமருவியாமுணர்ந்தோம் கண்டீர் திரிமினோ இம்மைக்கும் அம்மைக்கும் எல்லாம் அமைந்தோமே எம்மை புறம் உரைப்பது என் என்னையை உடையானும் ஏகமாய் நின்றானும் தன்னை அறியாத தன்மையனும் பொன்னை சுருளாகச் செய்தனையதூச்சடையான் வானோர்கருளாக வைத்த அவன் அவன் கண்டாய் வானோர் பிரானாவானென்றும் அவன் கண்டாய் அம்பவளவண்ணன் அவன் கண்டாய் மைந்தமர்ந்த கண்டத்தான் மற்றவன் பால் நன்னஞ்சே மெய்ந்தமர்ந்தன் பாய் நீ விரும்பு விரும்பினால் நீ பிரியகில்லாயோ வேறா இருப்பிடமற்றில்லையோ என்னோ பொறுப்பன் மகள் மஞ்சு போல் மால்விடையாய் நிற்பிரிந்து வேறெருக்க அஞ்சுமோ சொல்லாயவள் அவளோர் குலமங்கை பாகத்தகலாள் இவளோர் ஜலமகளும் கீதே தவள நீரன் பணிவீரென்றும் பிரிந்தறியீர் இங்கிவருள் அன்பணியார் சொல்லுமின் இங்கார் ஆர்வல்லார் காண அரணவனை அன்பென்னும் பூர்வை அதனாலே போர்த்தமைத்துச் சீர்வல்லதாயத்தால் நாமும் தனி நெஞ்சி உள்ளடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து மறைத்துலகம் ஏழினிலும் வைத்தாயோ அன்றேல் உரைப்பொடும் உன் கை கொண்டாயோ நிறைந்திட்டுழைந்தெழுந்து நீ எரிப்ப மூவுலகும் உள்புக்களைந்தெழுந்த செந்தியழல் அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ கழலாடப் பேயோடு கானில் பிறங்க அனலேந்தி தீயாடு வாயிதனை செப்பு செப்பேன் திளமுலையாள் காணவோ தீபடு காட்டு அப்பே கணமவைதாங் காணவோ செப்பென கொன்றாகத்தானங்காந்தனலுமிழும் ஐவாயனாகத்தாயாடுன் நடம் நடக்கிற்படி நடுங்கும் நோக்கிற்திசை செய்வேகம் இடிக்கின் உலகனைத்தும் ஏங்கும் அடுக்கற்புருமேரோ ஆனேரோ பொன்னொப்பாய் நின்னேருமேரோ ஒன்றாவுரை உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா கரைவினார் காரை கார்பே சொல் பரவுவார் ஆராத அன்பினோடு அண்ணலை சென்றேத்துவார் பேராத காதல் பிறந்து திருச்சிற்றம்பலம்